கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல்லாலமினுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அல்லாஹ் தாலா இஸ்லாத்தின் சில கடமைகளையும் சில முக்கியமான பொறுப்புகளையும் நிறைவேற்றும்படி அல்லா ரபுல் ஆலமீன் நமக்கு வழங்கி அந்த முக்கியமான கடமைகளில் ஐந்து கடமைகளை வலியுறுத்தப்பட்ட அடிப்படையான கடமைகளாக அல்லாஹ் நமக்கு ஆக்கினான் எம்பெருமானார் ரசுலே கரீம் சல்லாஹு அலைவசலம் அவர்கள் இந்த ஐந்து கடமையை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா வை இக்காமத்து சலா வை இத்தா ஜக்கா ஒ சௌமி ரமலான் வ ஹஜ்ஜு பைத்துல்லா இல் ஹராம் மனிஸ்தா இலை சபீலா என்று கூறினார்கள் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் என்ற இந்த கட்டிடம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது அல்லாவை தவிர இறைவன் யாரும் இல்லை என்று ஷஹாத சொல்வது சாட்சி சொல்வது தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவது ஜக்காத்தை அதற்குரிய நேரத்திலே அதற்குரிய கடமைகளை கணக்கு பார்த்து கொடுப்பது ரமதானுடைய நோன்புகளை பூர்த்தி செய்வது சக்தி பெற்றவர் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஹஜ்ஜுக்கு சென்று வருவது என்ற இவைகள்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தூண்கள் இந்த தூண்களின் மீதுதான் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அமைக்கப்பட்டுள்ளது நிறுவப்பட்டுள்ளது என்று பெருமானா சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அருமைக்குரியவர்களே அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களாக இருக்கக்கூடிய இந்த ஐம்பெரும் தூண்களில் முக்கியமான தூணாக அதில் ஒரு அத்தியாவசியமான தூணாக பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டது கடைசியாக ரசூல்லாய் அலி சொன்னார்கள் ஹஜ்ஜுல் பைத்துல்லா ஹஜ்ஜுல் ஹஜ் ஹஜ்ஜுல் பைத்துல்லா இல் ஹராம் மனிஸ்ததா இலை சபீலா அல்லாவுடைய அந்த புனிதமான இல்லத்தை ஹஜ்ஜு செய்வது யார் அதற்கு செல்வதற்கு சக்தி பெற்றாலோ அவர்களுக்கு என்று குறிப்பிட்டார்கள் அருமைக்குரியவர்களே ரசூலுல்லாய் சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸ்களை எல்லாம் அவர்களுடைய நடைமுறைகளை எல்லாம் பல விஷயங்களை நாம் தப்பு தப்பாகவே விளங்கி வைத்திருப்பதை போன்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த வரிசைப்படுத்திய இந்த விஷயத்தையும் நாம் தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஐந்து கடமைகளை வரிசைப்படுத்தும் பொழுது எதையாவது ஒன்றை முன்னாகத்தான் சொல்ல வேண்டும் எதையாவது ஒன்றை பின்னாகத்தான் சொல்ல வேண்டும் அதில் கடைசியாக சொல்லிவிட்டால் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த ஹஜ்ஜை அறியாத பாமர மக்கள் எப்படி ஆகிவிட்டார்கள் என்றால் இது கடைசி கடமை என்பதனால் கடைசி காலத்து கடமை என்பதாக ஆக்கிவிட்டார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதை எது முதல்ல கடமை எது ரெண்டாவது கடமை என்றெல்லாம் சொல்லவில்லை இதை முதல்ல செய்யுங்க இது ரெண்டாவது செய்யுங்க என்று பெருமானா சல்லல்லா அது குறிப்பிட்டு சொல்லவில்லை பொதுவாக வரிசைக்கிரமாக சொல்லும் பொழுது கடைசியாக ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது நம்மவர்கள் தவறாக விளங்கி கொண்டோம் எப்படி என்றால் ஹஜ் என்றாலே அது கடைசி காலத்து கடமை அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே உலகத்திலே அதுவரை செய்ய வேண்டிய பாவங்கள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு கடைசிய பாவங்களை கழுவுவதற்காக எழுபது வயசுக்கு மேலே மக்காவுக்கு சென்று அந்த சம்சம் தண்ணீரிலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவிட்டு வர வேண்டும் என்று ஒரு தப்பான ஒரு மாய தோற்றத்திலே நாம் தவறாக விளங்கி வைத்திருக்கின்றோம் இல்லை என்றால் முதலில் ஷஹாதத்து களிமா என்பது அத்தியாவசியமான அடிமை அடிப்படை தொழுகை நோன்பு சக்காத்து இது எல்லாமே அவசியமானது ஒருவர் பணக்காரர் இருக்கிறார் செல்வந்தர் இருக்கிறார் அவர் தொழுவதில்லை நோன்பு வைப்பதில்லை அவர் நாலாவது ஆத்தன் சக்காத்து கடமை ஆகவே முதலில் அவர் தொழுவ வேண்டும் அப்புறம் நோன்பு வைக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று எந்த மார்க்க சட்டத்திலும் இல்லை ஒருவர் தொழுகையாளியாக இல்லை நோம்பாளியாக இல்லை ஆனால் அவருக்குரிய சக்காத்தை அவருக்குரிய செல்வத்திற்கான சக்காத்தை முறையாக கணக்கிட்டு கொடுக்கிறார் என்றால் அந்த சக்காத் என்ற கடமையை பூர்த்தி செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் தொழுகை என்ற கடமையையும் நோன்பு என்ற கடமையும் பூர்த்தி செய்யாத தண்டனை அவருக்கு கிடைக்கும் இவர் தொழுகையை நோன்பை நிறைவேற்றாதவர் அதனால் சக்காத்தை நிறைவேற்றக்கூடாது என்று எந்த மார்க்க சட்டத்திலும் இல்லை அல்லது ஒருத்தர் தொழுகையாலேயே இல்லை அவர் நோன்பு வைக்கிறார் இல்லை தொழுகை என்பது ரெண்டாவது கடமை நோன்பு மூன்றாவது கடமை தான் ஆகவே இவர் ரெண்டாவது கடமையை நிறைவேற்றாத பட்சத்தில் மூன்றாவது கடமை நிறைவேற்றக்கூடாது என்று எந்த மார்க்க சட்டமும் கிடையாது தொழுகை நிறைவேற்றாத தண்டனை அவருக்கு கிடைக்கும் நோன்பை நிறைவேற்றிய நன்மை அவருக்கு கிடைக்கும் ஆகவே எந்த கடமையிலுமே வந்து வரிசைக்கிறோம் அது போன்றுதான் ஹஜ்ஜும் ஒருவர் தொழுகை இல்லை நோன்பு இல்லை ஜக்காத் இல்லை என்ற பட்சத்திலே அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடாது என்று எந்த சட்டமும் இல்லை அல்ல ஹஜ்ஜை கடைசி காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை எந்த வரையறையும் இல்லை இதை நாம் தவறாக விளங்கி வைத்திருக்கின்றோம் ஹஜ் என்றாலே ஒரு கடைசி காலத்து கடமை கடைசி நேரத்தை செய்ய வேண்டிய கடமை என்று இதனால் எப்படிப்பட்ட தவறான விளைவுகள் ஏற்படுகிறது என்றால் சரியத்திலே மார்க்கத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டியவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசியில் நிறைவேற்றாமலே மரணித்து விடுவாரையானால் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் மண் மண் மாத்த உலம் யஹஜ் யார் ஒருவர் ஹஜ்ஜு கடமையான நிலையில் ஹஜ்ஜு செய்யாமலேயே மரணித்து விட்டாரோ அவர் பல் எமுத் யகூதியன் நஸ்ரானியன் அவர் விரும்பினால் யூதனாக மரணித்துக் கொள்ளட்டும் அல்லது நஸ்ரானியாக மரணித்துக் கொள்ளட்டும் ஹஜ்ஜு கடமையாகி ஒரு ஹஜ்ஜுக்கு இப்போ போகலாம் அப்போ போகலாம் இப்போ போகலாம் அப்போ போகலாம் என்று தள்ளி போட்டு அல்ல அற்பமான காரணங்களுக்காக குமரு காரியம் இருக்குது குமரு கல்யாணம் முடிக்க வேண்டியது குமரு கரை சேர வேண்டியிருந்த இல்லாத பொல்லாத அற்பமான காரணங்களை சொல்லி இந்த அற்பமான காரணங்களால் ஹஜ்ஜை தள்ளி போட்டு ஒரு கால் அல்லாடு நாட்டப்படி அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே அவர் மரணித்து விடுவார் ஆனால் இவர் ஹஜ்ஜை நிறைவேற்றாத பாவி எப்படிப்பட்டவர் இவர் விரும்பினால் யூதனாக மரணித்துக் கொள்ளட்டும் அல்லது ஒரு நசராணியாக மரணித்துக் கொள்ளட்டும் மூமினாக மரணிக்க வேண்டாம் என்று பெருமானா சல்லல்லாசுமே எச்சரிக்கின்றார்கள் அந்த அளவுக்கு ஹஜ் என்பது ஒரு கட்டாய கடமை ஒரு அத்தியாவசியமான கடமை எப்பொழுது அந்த கடமை ஆகின்றதோ மனிஸ்ததா இலை சபீலா அஜி சென்று வரக்கூடிய அளவுக்கு ஒருவத்திலே கையில காசும் இருக்கின்றது உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்றால் அது எப்பொழுது கடமையாகிறதோ அப்பொழுதே அவர் உடனடியாக ஹஜ்ஜை நிறைவேற்றி விட வேண்டும் ஆ கடமையாகலை போயிட்டு வர அளவுக்கு வசதி இல்லை அல்லது உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் இவருக்கு ஹஜ்ஜி கடமையே இல்லை அவரை பற்றி பேச்சே இல்லை இங்கே ஹஜ்ஜி கடமையாகி சென்று வரக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் இருந்து செல்லக்கூடிய அளவுக்கு கையில் காசும் இருந்து பணமும் இருந்து அவர் தேவையில்லாத அற்பமான காரியங்களால் ஹஜ்ஜை தள்ளி போடுவார் ஆனால் அவரைத்தான் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் வன்மையாக எச்சரிக்கிறார்கள் அருமை சகோதரர்களே இந்த ஹஜ்ஜை பற்றிய விழிப்புணர்வு சமீப காலத்திலே அலமதுல்லா மக்களிடத்தில் தெளிவாக ஏற்பட்டு ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஹஜ் என்றாலே அறுபது வயசு எழுபது வயசுக்கு தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை மாறி இப்பொழுது மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டு இளைஞர்களும் இளம் இளம் பெண்களும் தங்களுடைய கணவன்மார்களோடு அல்லது தங்களுடைய தந்தைமார்களோடு தங்களுடைய பிள்ளை குடும்பத்தோடு இளைஞர்களே தங்களுடைய மனைவிமார்களை அழைத்து கொண்டு பிள்ளைகளோடு அழைத்து செல்ல அழைத்து கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நல்ல அழகான அற்புதமான காட்சிகளை பார்க்கின்றோம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல நிலை இப்பொழுது இந்தியாவிலும் வர ஆரம்பித்து விட்டது ஒரு காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா என்ற இந்த நாடுகள் மட்டும்தான் வயதானவர்கள் மட்டும் ஹஜ் செய்வார்கள் இருந்தது இப்பொழுது இந்த நாடுகளிலும் குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இது முதலிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்பொழுது இலங்கையிலே இளம் வயதினரே அஜிக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டு அது அப்படியே இந்தியாவுக்கு வந்து குறிப்பாக தமிழகத்திலே இந்த ஒரு நல்ல நிலை மாற்றம் ஏற்பட்டு இருக்குது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷமான விஷயம் அலமதுல்லா ஆனால் அதே நேரத்தில் சகோதரர்களே ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே இரண்டு நாடுகள் சம்பந்தப்பட்டது என்பதனால் சவுதி அரேபியா எந்த அளவுக்கு விசா தருகிறதோ இந்தியாவுக்கு அந்த அளவு தான் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும் நினைத்தவர்களும் ஹஜ்ஜுக்கு சென்று விட முடியாது நினைத்தவர்கள் நினைத்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு சென்று விட முடியாது இது ஒரு வேறொரு நாட்டினுடைய விசாவோடு சம்பந்தப்பட்டது என்பதனால் அந்த நாடு சவுதி அரேபியா நாடு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கோட்டா வைத்து விசா வழங்குகிறது அந்த கோட்டாவின் அடிப்படையில் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டது சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோட்டாக்கள் ஒடுக்க ஒதுக்கப்படுகின்றன இதில் அரசாங்க ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்லக்கூடியவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் மீதி பிரைவேட் டூர்ஸ் மூலமாக செல்லக்கூடிய ஐம்பதாயிரம் பேர் என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இதில் ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்லக்கூடிய சகோதரர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஹாஜிகள் செல்கிறார்கள் குறைந்த செலவிலே நல்ல முறையிலே அவர்கள் திருப்தியாக ஹஜ்ஜை முடித்து வரக்கூடிய நிலையை அரசாங்கம் ஏற்பாடு செய்கின்றது ஆனால் இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய நடைமுறைகளிலே அங்கு செய்யக்கூடிய ஏற்பாடுகளிலே நடக்கக்கூடிய ஊழல்கள் என்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஊழல் என்பது இந்திய ஆட்சியோடு இரட்டை ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை இந்திய ஆட்சியை விட்டு ஊழலை தனியாக பிரிக்க முடியாது லஞ்ச லாவணங்களை இந்தியாவுடைய எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த துறையிலிருந்து பிரிக்க முடியாது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்து ஆடுவதை போன்று இந்த ஹஜ்ஜுடைய துறைகளிலும் இந்திய அரசாங்கத்திலே இவர்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இவர்கள் செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடிய முறைகேடுகள் ஊழல்கள் நாளுக்கு நாள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன ஹஜ்ஜுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு என்றால் சகோதரர் ஒரு வேதனையான உண்மை என்னவென்றால் பிஜேபி ஆட்சியை சார்ந்த இந்த ஹஜ் என்பது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையிலே வரும் ஹஜ் என்பது இந்தியாவினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளியுறவுத்துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு துறை இது ஹஜ் என்பது ஏனென்றால் விசா வழங்குவது வெளிநாட்டுக்கு செல்வது பாஸ்போர்ட் வழங்குவது என்பதெல்லாம் அந்த துறையில் வருவதால் இந்த ஹஜ் என்பதும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையோடு சம்பந்தப்பட்டது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையோடு சம்பந்தப்பட்ட இந்த ஹஜ்ஜிலே பிஜேபி காட்சியிலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கூட இந்த ஹஜ்ஜிலே ஊழல் செய்வதற்கு பயந்தார்கள் ஹஜ்ஜுடைய விஷயத்திலே ஊழல் செய்யணும் மற்ற மற்ற டிபார்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அதில் நம்ம லஞ்சம் வாங்கிக்கலாம் அதில் ஊழல் செஞ்சுக்கலாம் ஆனால் ஹஜ்ஜுங்கிறது ஒரு புனிதமானது அது பாவம் அவங்க கடவுளுக்காண்டி போகிறாங்க இது கடவுள் சம்பந்தப்பட்ட யாத்திரை இதில் நம்ம ஊழல் பண்ணால் கடவுள் கண்ணை குத்திரும் அப்படின்ற பயம் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் பிஜேபி காரர்களுக்கும் இருந்தது முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த வெளியுறவுத்துறையிலே இந்த ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை பார்க்கும் வரையில் இதில் ஊழல்கள் குறைந்திருந்தது என்றைக்கு இந்த துறை இந்திய வெளியுறவுத்துறையிலே இந்த ஹஜ் சம்பந்தமான துறைகளை முஸ்லீம்கள் கையிலே கொடுத்து முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டது என்பதனால் இவர்கள் ஒழுங்கா பார்ப்பார்கள் என்று முஸ்லீம்கள் கையில என்றைக்கு இந்த துறை வந்ததோ சகோதரர்களே அன்றைக்கு தான் இந்த ஹஜ்ஜிலே ஊழலும் லஞ்சமும் லாவணியமும் முறைகேடுகளும் மோசடிகளும் தலைவிரித்து ஆட ஆரம்பித்தன தலைவிரித்து ஆட ஆரம்பித்தன எந்த அளவுக்கு என்றால் அங்கே மக்காவிலே மஹாஜிகளுக்காக கட்டடங்கள் புக்கிங் செய்வதிலிருந்து கட்டணம் என்றால் நான் அலமதுல்லா அடிக்கடி சென்று வரக்கூடிய அங்கு நடக்கக்கூடிய காரியங்களை பார்ப்பதனால் நேரடியாக பார்ப்பதனால் சொல்கின்றேன் அங்கு ஆஜிகள் தங்குவதற்காக பில்டிங்குகள் ஹோட்டல்கள் புக் பண்ணுவதிலிருந்து மொல்லிம்கள் புக் பண்ணுவதை அத்தனை விஷயத்திலும் கமிஷன்கள் வாங்கப்படுகின்றது அங்கு ஒரு கட்டணத்திற்கு ஒரு ஆஜிக்கு ஒரு பெட் வாங்கும் என்றால் நூறு ரியாலிருந்து இருநூறு ரியால் வரை அங்கே கமிஷன் வாங்கப்படுகிறது அந்த கமிஷன் இங்குள்ள வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வரை அந்த கமிஷன் பங்கு போகின்றது யாருடைய பணத்திலிருந்து ஹஜ் கமிட்டியில் செல்ல வேண்டும் என்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து ஹஜ்ஜிகள் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு புக்கிங் பண்ணுறாங்களே அந்த ஹாஜிகளுடைய பணத்திலே இங்குள்ள காஃபிர் அதிகாரிகள் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இங்குள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அவர்கள் வரை இந்த ஹஜ்ஜு புக்கிங் நடக்கக்கூடிய ஊழல்கள் சொல்லி மாளாது அவ்வளவு முக்கியங்கள் அவ்வளவு குளறுபடிகள் அவ்வளவு ஊழல்கள் அவ்வளவு லஞ்சாவணியங்கள் எப்பொழுது என்றால் என்றைக்கு முஸ்லீம்கள் பொறுப்பெடுத்தார்களோ முஸ்லீம்கள் இந்த ஹஜ்ஜை வந்து முஸ்லீம்கள் தான் அவங்களுக்கு ஒழுங்காக பார்ப்பாங்க என்பதற்காக இந்த ஹஜ் துறையும் இந்திய வெளியுறவுத்துறையிலே முஸ்லீம்களுக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த லஞ்சம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது ஊழல் நடக்க ஆரம்பித்தது என்பதுதான் மிக மிக ஒரு வேதனையான ஒரு அசிங்கமான உண்மை சகோதரர்களே அது மட்டுமல்ல இந்த கோட்டாக்கள் ஒதுக்கப்படுவது ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் கோட்டா ஹஜ் கமிட்டியில் செல்வதற்கு என்றும் சுமார் ஐம்பதாயிரம் கோட்டா பிரைவேட் டூரிஸ்டை செல்வதற்கு என்றும் அரசாங்கம் ஒதுக்கியது பிரைவேட் டூரிஸ்ட்க்கு ஏன் ஒதுக்கப்படுகிறது ஹஜ் கமிட்டியில் செல்பவர்களுக்கு விலை குறைவு அரசாங்கம் மானியம் கொடுக்கின்றது அந்த மானியம் கொடுப்பதனால் அவர்களுக்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட் உதாரணமாக தனியார் துறையில் செல்பவர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் மட்டுமே சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகிறது என்றால் அரசாங்கம் மூலமாக ஹஜ் கமிட்டி மூலமாக செல்பவர்களுக்கு வெறும் பதினேழாயிரம் ரூபாய் தான் ஆகின்றது அரசாங்கத்தின் மூலமாக செல்வது வெறும் பதினேழாயிரம் ரூபாய் தான் அதே பிரைவேட்டில் செல்வதற்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகிறது ஃப்ளைட் டிக்கெட் மட்டுமே அப்போ இந்த மானியம் குறைவு என்பதனால் நம்ம அவர்கள் அஜி கமிட்டியில் போய் அலை மோதுகின்றோம் அலை மோதுகின்றார்கள் வயசானவங்க யா ஏழைகள் யாராக இருந்தாலும் சரி அஜ் கமிட்டி மூலமாக போகலாம் என்று பாடுபடுகிறார்கள் ஆனால் அங்கே நடப்பது என்னவென்றால் ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்பவர்களுக்கு ஒரு காலத்தில் இருந்தது ஒரு ஒரு ஃப்ளைட்லே ஹாஜிகள் செல்கிறார் என்றால் அந்த ஃப்ளைட்டில் உள்ள ஹாஜிகளுக்கு குறைஞ்சது ஒரு ஆலிம் வந்து கைடாக இருக்கணும் அவர் ஏற்கனவே பல முறை ஹஜ்ஜு செஞ்ச ஒரு ஆலிம் ஒருத்தர் அந்த ஃப்ளைட்டில் உள்ள ஹாஜிகளுக்கு கைடாக இருக்கணும் அவர் ஏனென்றால் ஹஜ் என்பது இது தொழுகையை போன்று நோன்பை போன்று ஜக்காத்தை போன்று வருடம் வருடம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு கடமை அல்ல இது தொழுகையை போன்று அன்றாடம் எதிர்நோக்கக்கூடிய கடமை அல்ல செய்ய செய்ய செய்ய நம்ம சரியாயிடும் தப்பு இருந்தாலும் தவறு இருந்தால் கூட செய்ய செய்ய கிளியர் பண்ணிக்கலாங்கிறதுக்கு இது வாழ்க்கையில் ஒரு முறை செய்யக்கூடிய கடமை அதுல வாழ்க்கையில முதல் முறை செய்யக்கூடிய கடமை இந்த கடமைக்கு முறையான கைடன்ஸ் முறையான வழிகாட்டி முறையான ஏற்பாடுகள் எல்லாமே தெளிவா இருக்கணும் அந்த கைடன்ஸ் இல்லாம வழிகாட்டுதல் இல்லாம அங்க ஹஜ்ஜுக்கு செல்லப்படும் பொழுது அங்க என்ன ஆகிறது என்றால் செய்ய வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான கடமைகளை கூட தப்பு தவறுமா செஞ்சு திருப்பி வந்துடுறாங்க இங்க வந்த பிறகு ஓ அப்படி செய்யணுமா இப்படி செய்யணுமா கேள்விப்படும் போது சரி நம்ம செஞ்ச முறை வெளியே சொல்ல வேண்டாம் ஏன் வெளியே சொல்லுவானே அப்படியே அல்லா பார்த்துப்பான் என்று உள்ளுக்குள்ளே புழுங்கிக் கொள்கிறார்கள் இது போன்ற பல நிலைமை ஏற்படுகின்றது இந்த நிலைமையை முற்றியதினால்தான் ஒரு காலத்தில் இருந்தது ஒரு பிளைட்டில் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு குறைஞ்சது ஒரு ஆலிமோ ரெண்டு ஆலிமோ கைடாக இருக்க வேண்டும் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை ஹஜ்ஜி செஞ்சவர்கள் கைடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மரபு பின்பற்றப்பட்டு அந்த கைடுகள் கூடவே இருந்து அவர்களை ஹஜ்ஜி செய்ய வைப்பது ஹஜ்ஜுடைய கிரியைகளை அர்க்கான்களை சொல்லித் தருவது ஹஜ்ஜுடைய முறைகளை சொல்லித் தருவது அல்லது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் அவர்களுக்கு கூடவே இருந்த சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணுவது அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போன இடத்துல அங்கேருந்து போகிற மக்கள்லாம் அரபு தெரியாது ஒன்றும் தெரியாது அங்குள்ள சவுதிக்காரங்களுக்கு அரபியை தவிர சுட்டு போட்டாலும் வேற எந்த பாஷையும் தெரியாது இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க போய் நிற்கும் பொழுது இவர்கள் பேசுறது அவர்களுக்கு புரியாமல் போக அவர்கள் பேசுறது இவர்களுக்கு புரியாமல் போக இப்படிப்பட்ட நிலையில கொஞ்சம் அரபி பேச தெரிஞ்சவர்களாக இருந்தால் இவர்கள் இருந்து நல்ல முறையில் ஏற்பாடு செய்வார்கள் என்று ஒரு காலம் இருந்தது ஆனால் பிற்காலத்தில் ஏற்பட்ட அந்த அரசியலில் பாலிடிக்ஸ்ல அந்த முறை மாற்றப்பட்டு அரசியல்வாதிகளுக்கு யாரு தெரிந்தவர் அமைச்சர்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்றாரு இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவர்களை ஹஜ் கமிட்டியில கைடுகளாக போட்டு அனுப்பப்பட்டதன் விளைவு அங்கே எந்த விதமான ஹஜ்ஜுடைய அறிவும் இல்லாமல் ஹஜ்ஜை பத்தி விளக்கமும் தெரியாம அரபியும் பேச தெரியாம ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்களும் தெரியாம இவர் கைடா அங்கே இருந்து போயிடுவாரு அங்க போன பிறகு இவரை உம்ராவை முடிப்பாரு ஹஜ்ஜை முடிப்பாரு ஹஜ்ஜை முடிச்சு இவர் காணா போயிடுவாரு அங்க இருக்கிற ஹாஜிகளுக்கு தெரியாது ஏன்னா இருந்தா இவருக்கு பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனை இவர்கிட்ட வந்து கேட்பாங்க இவருக்கு சொல்ல தெரியாது பாவம் இவரே ஹஜ் செய்ய வந்திருக்கிறாரு இவர் ஹஜ்ஜா செஞ்சுட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு போயிடுவாரு இந்த மாதிரி ஒரு முறை பின்பற்றப்பட்டதன் விளைவு இன்று ஹஜ் கமிட்டியில் போகக்கூடிய ஹாஜிகளிடமே என்னவென்றால் சகோதரர்களே அவர்களுக்கு ஒழுங்கான கைடன்ஸ் இருக்கிறது இல்லை ஒழுங்கான வழிகாட்டுதல் இருக்கிறது இல்லை ஏதோ ரேட்டு கம்மி அரசாங்கம் மானியம் கொடுக்குதுங்கிறதுக்காண்டி ஹஜ் கமிட்டியில் புக் பண்ணிடுறாங்க அங்கே போய் பார்க்கும் பொழுது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இறக்கி விட்டுறாங்க யா அப்படியே மொத்தமாக யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் போன போதும் திபு திபுன்னு எல்லாம் அந்த பக்கமே ஓடுவாங்க அவர் அங்கேருந்து இந்த பக்கம் போனால் போதும் திபுதுன்னு எல்லாம் இங்கே பக்கம் போவாங்க தப்பி தவறி அவர் டாய்லெட்டுக்கு போனான்னு வச்சுக்கேன் இவங்களும் மொத்தமாக ரூம் வாசலில் போய் நிற்பாங்க டாய்லெட் வாசலில் போய் அது ஹஜ்ஜுடைய நிலைமையை பார்க்கின்றோம் அஜிக்கப்பட்ட கமிட்டி நிலைமையை யாரோ ஒருத்தர் போனால் போதும் அப்படியே பின்னாடியே அவர் பின்னாடியே போவாங்க என்ன செய்யணும் ஏசு என்ன தெரியறதில்லை ஒரு முறை எங்க சம்பவத்தில் நடந்தது என்னோட அனுபவத்தில் நடந்தது மினால உட்காந்து ஜம்ராத்துகளுக்கு கல்லடிக்கக்கூடிய அந்த கிரியை முடித்து விட்டு மினா டென்ல உட்காந்து ஆஜிகளும் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் சொன்னார் ரொம்ப சரியான கூட்டம் நான் அப்படியே பார்த்துட்டு திரும்பி வந்து அப்புறம் அடிச்சுக்கலாம்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது வந்து சொல்றாரு ஹஜ் கமிட்டியில் வந்தவர் ஐயா என்னங்க சொல்றீங்க நான் போய் அடிச்சேன் ஒரு கூட்டம் இல்லை ராகதா போய் காலியா அடிச்சு அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு எத்தனை மணிங்க போனுங்க இந்த மணிக்கு போனேன் இல்லை அத்தனை மணி தான் நானும் போன கடுமையான கூட்டம் இருந்துச்சு என்னன்னு பார்த்தா மூணாவது ஜம்ராத்துக்கு அடிக்கணும் கல் இவர் தெரியாம முதல் ஜம்ரா ஜமராத் காலியாக இருக்கும் அதுல அடிச்சு வந்துட்டார் முடிஞ்சு போச்சு எது காலியாக இருந்தோ அதில் அடிச்சு முடிஞ்சு போச்சு அடிக்க வேண்டிய ஜமராத் மூணாவது ஜமராத் ரெண்டு ஜமராத்தை தாண்டி நம்ம தமிழ்ல சொல்ல ஷைத்தான்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு ஷைத்தானை தாண்டி மூணாவது ஷைத்தான் தான் கல் அடிக்கணும் பிற பத்து அன்னைக்கு இவர் அது தெரியல போனார் முதல் ஷைத்தான் காலியா நின்றுட்டு இருந்தான் அவன் மேலே கல் அடிச்சு வந்துட்டார் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் ஹஜ் கமிட்டியில் செல்லக்கூடியவர்கள் ஆனால் என்னன்னு சொன்னால் இங்கேருந்து போகும்போதே சபரா இருங்க பொறுமையாக இருங்க எல்லாம் தாங்கிக்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புறதுனால ஏதோ அலகம்தில் எந்தெந்த சிறை பிரச்சனைகள் இருந்தாலும் சபரா இருந்து ஹஜ்ஜை முடிச்சுட்டு வர்றாங்க இப்படி நிலை ரெண்டாவது சாப்பாடு கிடையாது சமைக்க வேண்டியிருக்குது துணி நாம தான் துவைக்க வேண்டியிருக்குது ஹோட்டலே ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தள்ளி போட்டுறாங்க ஹஜ் கமிட்டியில் அங்கேருந்து பஸ்ஸு போக்குவரத்து ஏற்பாடு பண்ணால் கூட அந்த பஸ்ஸு டிராஃபிக் ஜாமில் மாட்டி அவங்க ஹோட்டல்லேருந்து அரமுக்கு வரத்துக்குள்ளே லோகருக்கு புறப்பட்டால் மகரிப்புக்கு வந்து சேருவாங்க இந்த மாதிரி நிலைமைகள்லாம் பார்த்து பார்த்ததுனால தான் கொஞ்சம் வசதியான மக்கள் ஏன் நம்ம சிரமப்படுவானே கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து பிரைவேட் டூர்ஸில் போகலாம் என்று தனியார் ஹஜ் நிறுவனங்கள் நாட ஆரம்பித்தார்கள் அதனுடைய விளைவு நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய நல்ல ஹிதுமை செய்யக்கூடிய நிறைய சர்வீஸ்கள் உருவானார்கள் நிறைய ஹஜ் சர்வீஸ்கள் உருவானார்கள் அவர்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட ஐம்பதாயிரம் இருந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு வருஷமும் கோட்டாக்களை கொடுத்து கொண்டு வந்தது அந்த அடிப்படையில் கொஞ்சம் பணத்தை எக்ஸ்ட்ரா கட்டினாலும் பரவாயில்ல அறத்துக்கு பக்கத்தில் ஹோட்டல் கொடுப்பாங்க நல்ல தரமான சாப்பாடு கொடுப்பாங்க கூடவே இருந்து கவனிப்பாங்க கைடன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சில நல்ல சர்வீஸ்கள் உருவாகிது நல்ல சர்வீஸ்கள் உருவாகி மக்களுடைய நல்ல பேர் வாங்கினாங்க மக்களுடைய துவா வாங்கினாங்க சில சர்வீஸ்கள் இன்றைக்கும் இஹ்லாசா வியாபார நோக்கம் இல்லாமல் பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்காம இஹ்லாசா செய்யக்கூடிய சர்வீஸ்கள் சில சர்வீஸ் இருக்க தான் செய்கின்றன ஆனால் சகோதரர்களே சமீபத்தில் இதுலேயும் இந்த அரசாங்கம் குளறுபடி ஏற்படுத்தி ஹஜ் கமிட்டியை எப்படி குளறுபடி பண்ணி அதில் ஹாஜிகளுக்கு ஒழுங்கான சர்வீஸ் கிடைக்கவனா ஆக்குறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் சில குளறுபடி ஏற்படுத்தி என்ன ஆகிவிட்டது என்றால் நல்ல சர்வீஸ்காரர்களுக்கெல்லாம் கோட்டா கொடுக்காம விசா கொடுக்காம யார் தங்களை நல்ல முறையில் லஞ்சம் கொடுத்து கவனித்தார்களோ அந்த லஞ்சம் கொடுத்த முதலாளிகளுக்கு மட்டுமே இந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஹஜ் கோட்டாவையும் ஹஜ் விசாவையும் வழங்கி இவர்களை நல்ல முறையில் கோட்டா கொடுத்து கூட்டு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க ஆனால் என்ன ஆனது என்ன நிலைமை ஏற்பட்டது சமீபத்திலே இந்த வருடம் இந்தியாவிலே எழுநூத்தி ஐம்பது கம்பெனிகளிலே எழுநூத்தி ஐம்பது அரசாங்க அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகள் அங்கீகாரம் பெறாத கை முளைச்ச காய் முளைச்ச அச்சு எக்கச்சக்கமா இருக்கின்றன எழுநூத்தி ஐம்பது கம்பெனிகள் அரசாங்கத்தினுடைய அப்ரூவல் பெற்ற கம்பெனிகள் அந்த அப்ரூவல் பெற்ற அரசாங்கத்தில் லைசன்ஸ் பெற்ற கம்பெனிகளுக்கு நானூற்றி ஐம்பது கம்பெனிகளுக்கு இந்த வருடம் ஹஜ் கோட்டா கொடுக்காமல் வெறும் முன்னூறு கம்பெனிகளுக்கு மட்டும் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு தங்கள் நல்ல முறையில் கவனித்தவர்களுக்கு கோடி கோடியாக லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு மட்டும் அந்த கோட்டாக்களை ஒதுக்கி முந்நூறு பேருக்கு தான் கோட்டா மீது நானூற்றி ஐம்பது பேர் சுமார் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட கம்பெனிகளுக்கு ஏற்கனவே அப்ரூவல் உள்ள கம்பெனிகள் லைசன்ஸ் உள்ள கம்பெனிகள் நல்ல முறையில் சர்வீஸ் செய்து ஹாஜிகளுடைய துவாவையும் நன்மதிப்பையும் பெற்ற கம்பெனிகள் அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு நிறைய கம்பெனிகளுக்கு கோட்டா கொடுக்காமல் ஒதுக்கிவிட்டார்கள் இதனால் என்ன ஆனது இந்த லைசன்ஸ் இந்த முன்னூறு கம்பெனி இருக்கிறார்களே கோட்டா பெற்ற கம்பெனிகள் பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து கோட்டா பெற்ற கம்பெனிகள் இந்த கம்பெனிகள் முழுக்க முழுக்க இந்த புனிதமான ஹஜ்ஜை ஹஜ் என்ற முழுக்க முழுக்க புனிதமான ஒரு இபாதத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் வியாபாரமாக ஆக்கி ஹஜ் சர்வீஸ் என்பதை மாற்றி ஹஜ் பிஸ்னஸாக ஆக்கி இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால் கோட்டா அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வரை எங்களுடைய சார்ஜ் வந்து ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா அல்லது ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா நாங்கள் இந்த நல்ல ஹோட்டலில் ஹோட்டல் தரோம் நல்ல இடத்துல உங்களை தங்க வைக்கிறோம் நல்ல மொல்லிமிட்ட தங்க வைக்கிறோம் என்று வாக்களித்தவர்கள் இந்த ஹஜ்ஜி கோட்டா அறிவித்த பிறகு நிறைய கம் நானூற்றி ஐம்பது கம்பெனிகளுக்கு கோட்டா இல்லை அங்கே புக்கிங் பண்ண அதிகலாம் எல்லாம் நம்மள்ட்ட தான் ஓடி வருவாங்க ஓடி வர்றதை பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படியே சார்ஜை கூட்டி சாதாரண அற்பமான அசிங்கமான வியாபாரத்தை போன்று இதை ஆக்கி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாலே போதும் ஒரு நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலிலே ஹில்டனை போன்ற ஹில்டன் ஹோட்டலை போன்ற ஒரு நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலிலே ரூம் கொடுத்து ஆஜிகளுக்கு சர்வீஸ் செய்ய முடியும் என்று இருக்கும் பொழுது ஒரு அடப்பாஸ் ஹோட்டலிலே இத்து போன ஹோட்டலிலே இதுவரை நாங்கள் ஹோட்டலே முடிவு பண்ணல நாங்கள் அங்கே போய் எந்த ஹோட்டல் தருமோ அந்த ஹோட்டல் தான் என்று சொல்லிக்கொண்டு மூன்றரை லட்சம் ரூபாய் மூணே ஆறு லட்சம் ரூபாய் நாக்கூசாமல் கேட்கக்கூடிய ஒரு அசிங்கமான நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மத்திய அரசாங்கம் இந்த இந்திய வெளியுறவுத்துறை காரணம் என்ன வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய கம்பெனிகளிலே சுமார் நாற்பது சதவீத கம்பெனிகளுக்கு மட்டும் கோட்டாவை கொடுத்துவிட்டு அறுபது சதவீத கம்பெனிகளுக்கு கோட்டாவை கொடுக்காமல் மறுத்து விட்டதினால் இதனால் ஏற்பட்ட நிலைமை புக்கிங் செய்த ஆஜிகள் எந்த சர்வீஸ்ல போய் எங்கேயா போயிட மாட்டோமா என்று இந்த கோட்டா உள்ள கம்பெனிகள்கிட்ட ஓடி வரும்பொழுது அவங்க இந்த டாக்டர் ஆஸ்பத்திரியில் கேள்விப்பட்டிருப்போம் டாக்டர் போய் டாக்டர் உடம்பு சரியில்ல எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எப்படியா காப்பாத்துங்க அப்படின்ட்டா போதும் டாக்டருக்கு உள்ளுக்குள்ளேயே அவருக்கு அப்படியே புலங்காயுது அடையாளம் வந்து மாட்டிக்கிட்டான் அவன் இழிச்சவாயேன்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவத்துறை எப்படி ஒரு கேவலமான துறையாக நோயாளிகளிடத்தில் பணம் பிடுங்கக்கூடிய துறையாக மாறிவிட்டதோ அது போன்று இந்த ஒரு புனிதமான ஒரு இபாதத்தை புனிதமான ஒரு சர்வீஸை இன்று பிஸ்னஸாக ஆக்கி வரக்கூடிய ஆஜிகளை பார்க்குறாங்க இல்லாஜி எங்கள்கிட்ட இடம்லாம் இல்லை எங்கள்கிட்ட இடம் இல்லை முடிஞ்சு போச்சு இல்லைங்க எப்படியாவது நான் போய் ஆகணுங்க ஊர்லாம் பயணம் சொல்லிட்டேங்க கடைசி நேரத்தில் கவர்மெண்ட் அந்த கம்பெனி கோட்டா கொடுக்காம ஆக்கிட்டான் அதனால உங்கள்கிட்ட கோட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டோம் ஓடி வந்தங்க அப்படின்னா அப்படிங்களா அப்படின்னா மூன்று லட்சம் ரூபா அவங்க பரவாயில்லையா இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டே கால் லட்சம் ரூபாயில முடிக்க வேண்டிய ஒரு விவாதத்தை அற்பமான ஒரு வியாபாரமாக ஆக்கி அசிங்கமான வியாபாரமாக ஆக்கி இன்று இந்த கோட்டா பெற்ற கம்பெனிகள் ஆஜிகளுடைய பாக்கெட்டை கொள்ளையடிக்கக்கூடிய அவல நிலையை பார்க்கின்றோம் இந்த நேரத்தில் சகோதரர்களே பொதுமக்களாகிய நீங்கள் ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு செல்ல ஆர்வம் எடுக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இன்னைக்கு ஹஜ்ஜிங்கிறதும் இது ஹஜ்ஜி பிஸ்னஸ் என்பது பிஸ்னஸ் ஒருத்தர் ஒரு அசிங்கமான பிஸ்னஸாக ஆகிவிட்டது ஹாஜிகளுடைய நிலைமையத்தில் ஹஜ்ஜி எப்படி ஆகிவிட்டது என்றால் எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போய் ஆகணும் இல்லைனா எனக்கு அசிங்கம் நான் எல்லாத்திலையும் பயணம் சொல்லிட்டேன் நான் போன முடிவு பண்ணிட்டேன் அதனால ஹஜ்ஜுக்கு போய் ஆகணும் இல்லைன்னா எனக்கு அசிங்கமாயிடும் என்ற இந்த ஒரு ஹாஜிகளுடைய சைக்காலஜியை இந்த ஹஜ்ஜி பிஸ்னஸ்காரர்கள் தவறாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிறார்கள் தவறான முறை பயன்படுத்தி ஹாஜி வைத்து கொள்ளையடிக்கின்றார்கள் ரெண்டே கால் லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபாயில ஹில்டனை போன்ற ஹோட்டலை கொடுத்து நல்ல அதே மாதிரி மதினாவிலும் உயர்தரமான ஸ்டார் ஹோட்டல்களை கொடுத்து அறத்துக்கு மிக அருகில் தங்க வைத்து ஹாஜிகள் நல்ல முறையில் சர்வீஸ் செய்ய முடியும் என்று இருக்க மட்டமான ஹோட்டல்களை கொடுத்து மூன்றே கால் லட்சம் ரூபாய் மூன்றரை லட்சம் ரூபாய் வாங்குகிறார் என்றால் இது எவ்வளவு கேவலமான பிசினஸாக வியாபாரமாக ஆக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நாம் நம்முடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜுடன் செல்லக்கூடிய விரும்பப்பட்ட சகோதரர்கள் ஹாஜிகள் தயவு செய்து நம்முடைய நியத்தை இஹ்லாஸ் ஆக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா இது ரெண்டு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த நாடு இந்த அரசாங்கத்திற்கு விசா கொடுத்து இந்த அரசாங்கம் மற்றவர்களுக்கு விசா கொடுத்தாதான் நம்ம ஹஜ்ஜுக்கு போக முடியும் என்ற நிலை இருக்க நாம ஹஜ்ஜு நியத்து வச்சிட்ட பிறகு அல்லந்தில்லா அல்ல பணத்தை கட்டுவோம் அல்லா நாடுனா இந்த வருஷம் போவோம் இல்லைன்னா ரப்புலால் நாடா அடுத்த வருஷம் போகலாம் என்று அந்த பரந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டுமே தவிர ஃபிளெக்சிபிளான சிந்தனையோடு இருக்க வேண்டுமே தவிர நான் ஊரெல்லாம் பயணம் சொல்லிட்டேன் எனக்கு அசிங்கமாயிடும் எனக்கு கேவலமாயிடும் அதனால எப்படி போய்த்தான் ஆகணும் என்ற இந்த ஆஜிகளுடைய மனோநிலை தான் இந்த ஹஜ் என்பது ஒரு மோசமான வியாபாரமாக ஆக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் எந்த அளவுக்கு என்றால் எனக்கு தெரிந்து ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக ஒரு கம்பெனியிலே அதே மாதிரி ஹாஜி புக்கிங் செஞ்சது ஹாஜி இங்கே சென்னை வரை வந்து விட்டார்கள் வந்த பிறகு தெரிஞ்சது அவங்களுக்கு கோட்டா வரல கோட்டா கடைசி நேரத்தில் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஹாஜிகள்கிட்ட அந்த கம்பெனிக்காரர்கள் பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் கொடுக்கும் பொழுது திரும்ப கொடுக்கும் பொழுது அந்த ஹாஜி நான் ஊரில் பயணம் சொல்லிட்டேன் எனக்கு நூறு பேர் சால்வ் போட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு நூறு பேர் வந்து நாரையத்துக்கு பேர் சொல்லி மாலை போட்டு அனுப்பி வச்சாங்க நான் திரும்ப எந்த முகத்தில் ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்லேயே தங்கி இருந்து நாற்பது நாள் தங்கி இருந்து நாற்பது நாளைக்கு அப்புறம் மொட்டை போட்டுக்கிட்டு ஊர்ல போய் இறங்கினாரு ஹாஜிலாம் வந்து இறங்கும் போது காரணம் என்ன உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லை அல்லாவுக்காண்டு இல்லை ரப்பலாலமின் நாடல நம்ம போல நம்ம எவ்வளவுதான் பணம் கட்டினாலும் எவ்வளவுதான் பாஸ்போர்ட் கொடுத்தாலும் எவ்வளவுதான் விசா கொடுத்தாலும் விசா கிடைச்சாலும் சரி அல்லாஹ் நாடுனா தான் அந்த புனித பூமிக்கு போக முடியும் அல்லா நாடுனா தான் அந்த ரிசுக்கு நமக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா நான் பணம் கட்டிட்டு ஊர்லாம் பயணம் சொல்லிட்டு விருந்து போட்டுட்டு நான் போயாகணும் இல்லைன்னா எனக்கு அசிங்கம் கேவலம் நான் ஊரில் எப்படி தலை காட்டுவேன் என்ற இந்த மோசமான சிந்தனையோடு ஹஜ்ஜு செய்தால் அந்த ஹஜ்ஜை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் பெருமானா சல்லல்லா இருக்கிறார்கள் மன் ராஆ மன் சல்லா ஃபகத் ஃபரா மன் சல்லா ஃபரா ஃபகத் அஷ்ரக ஒமன் தசத்தக ஃபரா ஃபகத் அஷ்ரக ஒமன் ஹஜ்ஜ ஃபராஆ ஃபகத் அஷ்ரக அடுத்தவர்கள் பார்ப்பார்கள் என்பதற்காக யார் தொழுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் அடுத்தவர்கள் பேர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி யார் சதக்கா பண்றானோ இவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் அடுத்தவர்கள் பேர் போல் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி யார் ஹஜ்ஜி செய்கிறானோ இவனும் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் அல்லாவிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய கூலியை அல்லா இடத்துல பெற வேண்டிய அருளை ஊர் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ஊர் பக்கத்தில் அசிங்கமாயிடும் ஊர் பக்கத்தில் பேர் கெட்டு போயிடும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு மோசமான விளைவு ஏற்படுறதுனால இந்த ஹஜ் என்பது இந்த சகோதரர்களே ஒரு சர்வீஸாக ஒரு ஹிதமத்தாக ஒரு பணியாக நல்ல முறையில் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஹாஜிகளை அழைத்து போய் அவர் நல்ல முறையில் தர்பியை செய்து நல்ல முறையில் பயான் செய்து நல்ல முறையில் மனப்பூர்வமாக மன திருப்தியோடு அவர் ஹஜ் செய்ய வைத்து நல்லபடியாக அழைத்து வருவோம் என்ற நிலை மாறி இன்று ஹஜ் என்பது முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு ஒரு அசிங்கமான வியாபாரமாக ஆக்கப்பட்டு விட்டது காரணம் என்ன ஹாஜிகளுடைய இந்த மனோநிலையினால் இப்படிப்பட்ட மனோநிலையினால் ஆகவே குறைவுகளே நீங்கள் ஹஜ் செய்ய விருப்பப்பட்டால் தயவு செய்து இந்த மனநிலை அகற்றி விடுங்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்போம் எனால் இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லாத்திலையும் சொல்லிட்டு போகணும் இல்லாத ஒரு கடமையை இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை நாம் அது ஒரு ஷரத்தாக ஒரு ஃபரலாக ஒரு கடமையாக அது ஒரு முக்கியமான இபாதத்தை ஆக்கி எல்லாத்திலையும் சொல்லிட்டு போனோம் ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லாத்திலையும் சொல்லிட்டு போனோம் பார்க்குறவங்களாம் சொல்லணும் என்ன அவசியம் இருக்குது அப்படி மார்க்கம் எங்கேயுமே சொல்லலை எல்லாத்திலையும் சொல்லித்தான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி மார்க்கத்தில் எங்கேயுமே இல்லை இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இப்படி கடமையாக்கி எல்லாத்திலையும் சொல்லிட்டு போகணும் சொல்லிட்டு போகணும் சொல்லிட்டதுனால தான் நமக்கு அங்கே இஹ்லாஸ் எடுபட்டு போயிடுது இஹ்லாஸ் அடிபட்டு போயிடுது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போகாட்டா அசிங்கமாயிடும் அதனால் எத்தனை லட்சம் கொடுத்தா ஹஜ்ஜுக்கு போய் ஆகணும் அப்போ இங்கே இவர்களுடைய செல்வத்தையும் இழக்கிறார்கள் இவர்களுடைய நன்மையும் இழக்கின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்ற சகோதரர்களே முதல்ல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் நம்முடைய நீயத்தை இஹ்லாஸ் ஆக்கிக்கணும் அடுத்தவங்க பார்க்குறாங்க ஒரு காலத்தில் ஹஜ்ஜிகள் என்றாலே ஹாஜிகள் என்றாலே எப்படிப்பட்ட மரியாதை இருந்தது அந்த மரியாதை இன்றைக்கு நாலு நாள் தேஞ்சிக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டு வருது காரணம் என்ன சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் போயிடுச்சு ஹஜ்ஜுடைய விஷயத்திலே ஏன்னா ஹஜ்ஜின்றாலே ஒரு பெரிய இபாதத்து அது செஞ்ச பெரிய ஹாஜியாரு பெரிய மரியாதைக்குரியவர் நம்ம பேருக்கு முன்னால் ஹாஜின்னு போட்டுக்கலாம் ரெண்டு தலத்துல அல் போட்டுக்கலாம் மூணு தலத்துல பில் ஹாஜின்னு போட்டுக்கலாம் இப்படிங்கிற அந்த தவறான கண்ணோட்டத்தினால நம்முடைய ஹஜ்ஜினுடைய இஹ்லாஸ் எடுபட்டு போயிட்டதுனால நம்முடைய இஹ்லாஸ் இல்லாத இந்த குறையை இந்த மனோநிலையை இந்த பைத்தியகரத்தனமான நம்முடைய இந்த நம்பிக்கையை இந்த ஹஜ் பிசினஸ்காரர்கள் கொள்ளையடித்து கொழுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் முதலில் நமக்குள் இஹ்லாஸ் வர வேண்டும் அல்லாவுக்கான செய்கிற இந்த நான் என்று எந்தெந்த வருஷமோ அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ பத்து வருஷம் கழிச்சோ நான் இப்பொழுதே முயற்சி பண்ணுவேன் இப்பொழுதே ஏற்பாடு செய்வேன் ரப்புலாலும் எப்போ நாடுறானோ அப்போ எனக்கு ஹஜ்ஜு நசீபாகும் என்று நம்முடைய நியத்தை இஹ்லாசாக ஆக்கி நம்முடைய எண்ணத்தை பரிசுத்தமாக ஆக்கி நான் ஹஜ்ஜு செய்வது அல்லாவுக்காக எப்படி இப்ராஹிம் அலி சொல்லாத்த சொன்னார்களே இன்ன சொலாத்தி ஒரு நுசுக்கி தொழுகையை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை மனாசிக் என்ற வார்த்தையை போய் என்றால் ஹஜ்ஜுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னுடைய தொழுகையும் என்னுடைய வழிபாடுகளும் ஹஜ்ஜு வழிபாடுகளும் அல்லாவுக்காண்டியே உள்ளது இன்ன சொலாத்தி ஓ நுசுக்கி ஓ மஹியாய ஓ மமாத்தி லில்லாஹி ரபில் ஆலமீன் என்னுடைய தொழுகையும் என்னுடைய வழிபாடுகள் ஹஜ்ஜி போன்ற வழிபாடுகளும் என்னுடைய மரணமும் என்னுடைய வாழ்க்கையும் லில்லாஹி ரபில் ஆலமீன் எல்லாமே அல்லாவுக்குரியது நான் வாழ்வது அல்லாவுக்காக மரணிப்பது அல்லாவுக்காக தொழுவது அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்வது அல்லாவுக்காக ஜக்காத்து கொடுப்பது அல்லாவுக்காக சதக்கா கொடுப்பது அல்லாவுக்காக என்ற இந்த நிலையை இந்த மூமின் அடைகின்றாரோ அவருடைய ஈமான் தான் முழுமை பெற்றது என்று பெருமானா சல்லல்லா சொல்கிறார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே அல்லா ரபுல் நம்முடைய ஈமானை முழுமை பெற்ற ஈமானாக ஆக்குவானாக நம்முடைய நியத்துக்களை இஹ்லாசான் நியத்துகளாக எந்த காரியம் செய்தாலும் எந்த இபாத செய்தாலும் அல்லாவுக்காக என்று செய்யும் பொழுது நமக்கு அங்கே அல்லாஹ் நாடல அல்லாஹ் சி நசீபாகல இப்போ என்னோட அடுத்த வருஷம் அல்லாஹ் நாடுவான் என்று நம்ம நியத்தை தேற்றிக்கொள்ள வேண்டும் அதற்காக நான் ஊர்லாம் பயணம் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம போய் இப்படி மோதுவது ஹஜ்ஜினுடைய இபாதத்தையும் பாழாக்கி நம்முடைய பணத்தையும் மற்றவர்களிடத்தில் பருகி மோசமான நிலைமை ஏற்படுகின்றது இந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான நிச்சயமாக ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகளுடைய நியத்துகளை பரிபூர்ணமாக ஆக்கி ஹஜ்ஜியை கபூல் செய்து இந்த வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை ரபுல் ஆலமின் கபூல் செய்து எல்லோருக்கும் பரிபூர்ணமாக நற்கொலை தந்தருள்வானாக வாகர் தவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா தலா வரகாத்து